स मे कामान् कामकामाय मह्यम् कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ஓம் குருவே போற்றி வினைகளை வேறறுக்கும் விநாயகா போற்றி செவ்வேள் திருக்குமரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி உண்ணாமுலை அன்னையே போற்றி ஓம் நம சிவாய ஈசன் எல்லா வளங்களையும் உடைய பெரிய செல்வந்தன் வள்ளல்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளல் வரங்களை வாரி வாரி வழங்கும் விமலன் பக்தர்களின் வாழ்விலே ஒளியை ஊட்டுகின்ற பரமன் வெளிநாட்டவர்கள் பெருமளவில் விரும்பி தேடி வரும் அருளார்ந்த கோவில்களை கொண்டது நமது புண்ணியமிகு பாரத நாடு உலகம் அனைத்திற்கும் ஆன்மீகத்தை பற்றி கற்றுத்தரும் இந்தியாவின் ஆலயங்களை பற்றி பேசும் பொழுது திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அபிதகுஜாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலை பற்றி பேசியே ஆக வேண்டும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய விசேஷங்களை கொண்ட இந்த திருவண்ணாமலைக்கு எத்தனையோ பெருமைகள் உள்ளன ஆம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி ஆரூரின் அம்மா தியாகராஜா போற்றி காஞ்சியில் வசித்தால் முக்தி நிலமான தலம் கண்டையே காம்பரேஷா ஹர ஹர சங்கர நம சிவாய நிலமான தலம் கண்டையே காம்பரே நிலமானத்தலம் கண்ட ஏகாம்பரேஷா ஹர ஹர சங்கர நம சிவாய சிதம்பரத்தில் தரிசித்தால் முக்தி திரைவிலகுது விலகுது திரை சிற்றம்பலத்திலே தில்லை நடராஜர் முகம் தெரியுது பொன்னம்பலத்திலே அலை கடலென எழுந்தாடிய ஆசை அடங்குது அன்பே சிவம் என்பதன் பொருள் இங்கே விளங்குது திரை விலகுது திரை விலகுது சிற்றம்பலத்திலே தில்லை நடராஜர் முகம் தெரியுது பொன்னம்பலத்திலே அலை காளஹஸ்தியில் பிரவேசித்தால் முக்தி வாயு லிங்கமே உயிர் வாழும் லிங்கமே எங்கள் தாயுமான சுவாமியாகி மேவும் லிங்கமே வாயு லிங்கமே உயிர் வாழும் லிங்கமே எங்கள் தாயுமான சுவாமியாகி மேவும் லிங்கமே பிராணலிங்கமே எங்கள் பிராணலிங்கமே இந்த வரிசையில் திருவண்ணாமலையின் தனிப்பெரும் சீரிய சிறப்பு என்ன தெரியுமா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே நொடிவில்லாமல் வாழ நொடிப்பொழுதும் நினைத்திடுவோம் திருவண்ணாமலையே அண்ணாமலையே சிவம் சிவம் இத்தலத்தில் இருக்கும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்வதிலும் இங்குள்ள சிவஸ்வரூபமான அருள்மலையை கிரிவலம் வருவதிலும் பற்பல புண்ணியங்கள் உள்ளன கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று இங்கே புனிதமிகு மலை மீது தீபமேற்றும் திருவிழா நடைபெறுகிறது ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலோடும் புனிதமிகு மலையோடும் தொடர்புடைய இந்த தீபமேற்றும் திருவிழா கார்த்திகை திருவிழா திருவண்ணாமலையில் ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் நடந்தாலும் அருணாச்சலேஸ்வர கோவிலோடும் புனிதமிகு மலையோடும் தொடர்புடைய இந்த தீபமேற்றும் திருவிழா திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இது பதினேழு நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் திருவிழா